சகவாசம் கிடந்த அவர்கள் கேட்ட வினாக்களுக்கு விடையருளி செய்கின்றோம் என்று ஞானாசிரியர் நைகண்ட ஜனநாயகன் அவர்கள் தெரிவித்து வருகின்ற பாடல் அந்த பாடலைத்தான் நாம் சிந்திக்க வேண்டும் அது நூலின் மூன்றாவது திருப்பாடல் அதற்கு முன்னதாக நம்முடைய சம்பரான் சுவாமிகளுடைய ஆலோசனைப்படி இரண்டு கருத்துக்களை இங்கே தெரிவித்து வருகின்றேன் அந்த பொய்காட்டி பொய்யகற்றி என்ற பாடலிலே மெய்காட்டும் மெய்வண்டாய் விண்ணப்பம் என்று சொன்ன பிறகு பொய்காட்டா மெய்யா என்று குறிப்பிட்டிருந்தார் அதற்கு நாம் என்ன பொருள் பார்த்தோம் என்றால் மீண்டும் அந்த ஆன்மாவுக்கு உலக வாசனை வந்தாலும் மீண்டும் அந்த உலக சார்பிலே தள்ளிவிடாமல் ஏன் முத்தி பஞ்சாக்கிற உபதேசம் நல்கி அதிலிருந்து காக்கக்கூடிய மெய்ப்பொருளே என்று பார்த்தோம் அதுவும் ஒரு பொருள் அது சுஞான போத ஒன்பதாம் சித்திரத்தின் அடிப்படையிலே பார்த்த பொருள் மற்றொரு பொருளும் சிறந்த பொருளும் உண்டு அதை நம் சுவாமிகள் நினைவூட்டி மகிழ்ந்தார்கள் என்னவென்றால் பொய் காட்டா மெய்யா மெய்யா என்றால் மெய் என்று உடம்பிற்கு ஒரு பெயர் உண்டு அல்லவா உடம்பை மெய் என்று சொல்கின்றோம் நம்முடைய உடம்பு இது வினைப்பயனை அனுபவிக்கக்கூடிய அனுபவிப்பதற்குரிய உடம்பு ஆனால் ஞானாசிரியருடைய திருமேனி அது வினைப்பயனை அனுப்பிப்பதற்கான திருமேனி அல்ல அது இறைவனுடைய மானுட சட்டை என்று சொல்லப்படும் இறைவன் ஞானாசிரியராக வருவதை நம்முடைய நூல்களை என்ன சொல்லுவோம் மானுட சட்டை தாங்கி எழுந்தருளி வருவார் ஆகவே அது வினைவையப்பட்ட உடம்பு அல்ல பொய் காட்டா ஐயா என்றால் வினைவையப்பட்ட வினைவையப்படாத ஞான திருமேனி உடையவரே அப்போ ஞானாசிரியருடைய திருமேனி வினைப்பதன்களை அணுகக்கூடிய திருமேனி உடம்பு அல்ல அப்ப எதற்குரிய உடம்பு அது என்றால் நமக்கு மனவாக்குகளை எட்டாத சிவபெருமானை நாம் நம்முடைய மனவாக்களினால் அறிந்து வழிபடுவதற்காக வந்த திருமேனி நம்மை உய்யக்கொள்ள வந்த திருமேனி இது அவன் திருவுரு இவன் அவன் எனவே என்று திருப்பள்ளி எனக்கு சொல்லும் இல்லையா அவனாலே பொய் காட்டாமையா என்றால் வினைவயப்படாத திருமேனி உடையவரே ஒரு அருமையான பொருள் அதை சுவாமிகள் தெரிவித்து மகிழ்ந்தார்கள் அதுபோல நல்வினை பயனும் தீவினை பயனும் தனித்தனி நல்வினை பயனால் நல்வினையினாலே தீவினை பயன் கெடாது தீவினை செஞ்சுட்டதுனால அவன் செஞ்ச நல்வினை பயனும் அவனுக்கு வராம போகாது நல்வினை பயனை தீவினை பயனை தனித்தனியா அனுபவிக்காமல் பார்க்கும் அப்ப சிவபுண்ணியங்களால் தீவினை பயன் கெடும் என்று சொல்லியிருக்கோம் அதுல ரெண்டு வகை என்னவென்றால் இந்த பிறவியிலே நாம அனுபவிக்கணும் அப்படின்னு நமக்கு வகுக்கப்பட்டதா இந்த பிறவியிலே நமக்கு வரக்கூடிய இன்ப துன்பங்கள் அந்த இன்ப துன்பங்கள் நமக்கு வரதான் செய்யும் இல்லையா நம்ம சிவபுண்ணியங்கள் செய்தாலும் இந்த பிறவிக்குன்னு வரக்கூடிய துன்பம் வரும் ஆனால் அதனுடைய தீவிரத்தை சிவபுண்ணியமானது குறைக்கும் இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் அந்த துன்பத்தில் அழுந்தாமல் நம்மை சிவபுண்ணியம் காப்பாற்றும் துன்பம் வந்தாலுமே அந்த துன்பத்தால் கலந்து போகாமல் அதிலேயே உழன்று விடாமல் நம்மை சௌனியம் காக்கும் ஆனால் இந்த பிறவிக்கன்று இல்லாமல் ஏற்கனவே முற்பிறவியில் செய்யப்பட்டு கிடைக்கிறது பாருங்க சஞ்சிதமா இருப்பதுன்னு சொல்லுவாங்க அதை வந்து சிவபுண்ணியம் என்ன செய்யவிடும் செய்வதும் போக்கிவிடும் என்பதை இங்கே நாம நினைக்க வேண்டும் உதயம் சுவாமி அவர்கள் தெரிவித்தார்கள் என்று கூறிக்கொண்டு அவர்களுடைய இந்த உபகாரத்திற்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு அடுத்தாற்போல இந்த மூன்றாவது திருப்பாடலை நாம் இப்பொழுது பார்க்க இருக்கின்றோம் எட்டு வினாக்களை ஆசிரியர் மனவாசம் கிடந்தார் அவர்கள் ஆசிரியர் வைகண்டாருடைய திருச்செவிக்கு திருச்செவியிலே ஏற்றுக்கொள்ளும்படி வினவிய வினவியிருக்கின்றார்கள் அந்த வினாக்களுக்கெல்லாம் விடை கூறுகின்றோ என்று இப்பொழுது மெய்கண்டார் தெரிவித்து வருகின்றார் உள்ளபடி இத்தை உழைக்கே ஆசிரியர் மெய்கண்டார் திருவாய் மணந்தருளக்கூடிய முதல் பாடல் இது நமக்குலாம் ஒரு என்ன இருக்கும் சிவஞான போதம் ரொம்ப நுட்ப செறிவு கொண்ட நூல் மாதிரி அடிப்படை செய்திகளை எல்லாம் நம்ம சிவஞான போதம் பார்த்து அறிந்து கொள்ள முடியாது உயர்நிலை செய்திகளை தான் அங்கே அறிந்து கொள்கின்றோம் முப்பத்தாறு தத்துவங்கள் ஒவ்வொரு தத்துவமா எடுத்து சொல்லி விளக்குகின்ற ஒரு முறை சிவஞான போதத்தில் பார்க்க முடியுமா முடியாது கலையாதி மன்னந்தம் தானில் அவை மாயை என்று ஒரே அடியில் சொல்லிவிடுவான் தலை முதல் நிலம் வரை முப்பத்தோரு தத்துவங்கள் என்று சொல்லிவிடுவார் ஆனால் ஆசிரியர் மெய்கண்டான் அவர்கள் அடிப்படை செய்திகளை எல்லாம் எடுத்து சொன்னால் எவ்வளவு நன்றாக இருக்கும் அப்படின்னு அவன் நினைச்சிருப்போம் இல்லையா இங்கு நம்முடைய சீடருடைய நூலிலே ஆசிரியர் மெய்கண்டாரே திருவாய் மலர்ந்தருளி நம்மிடம் பேசுகின்றார் முப்பத்தாறு தத்துவங்கள் பஞ்சபூதங்களை பற்றி விளக்குகின்றார் விரிவாக விளக்குகின்றார் யாரும் ஆசிரியர் மெய்கண்டார் கர்மாசைகள் ஞானேந்திரியம் கண்மேந்திரியம்னு ஆன்மதத்துவம் இருபத்தி நான்கையும் விளக்கி வித்யா தத்துவங்கள் ஏழையும் விளக்கி சுத்த தத்துவங்கள் ஐந்தையும் விளக்கி அப்புறம் மலத்தை விளக்கி கண்மவளத்தை விளக்கி எட்டு வினாக்களுக்கும் விடைகூறும் முறையிலே அடிப்படை சைவ சித்தாந்த உண்மைகளை எல்லாம் வெகு அற்புதமாக விரிவாக நம்முடைய ஆசிரியர் மெய்கண்டாரே விளக்கியர்களும் பாங்கினை உண்மை விளக்க நூலில் தான் நாம் காண முடியும் நீங்கள் முதல் முதன் முதலில் பேசி அருகின்றார் பாருங்கள் இந்த உண்மை விளக்கம் உள்ள உள்ளபடி இத்தை உரைக்கே உந்தனக்கு உந்தனுக்கு சீடனாகிய உனக்கு உள்ளபடி இத்தை உரைக்கே அந்த வினாக்களுக்கு விடைகளை உள்ளபடி கூறுகின்றோம் கேட்பாயாக உள்ளபடி உள்ளவாறு உள்ளபடிங்கிறது ஒரு அருமையான சொல் அந்த சொல் நம்ம வழக்கிலிருந்து நம்ம வழக்கில் பெரும்பாலும் அது இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும் ரொம்ப குறைந்து விட்டது அதுக்கு பதிலாக ஆங்கில சொல் ஆக்சுவலி ஆக்சுவலான்னு சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா ஆக்சுவலா அதை அப்படிங்கிறோம் உள்ளபடியுமே தமிழர்களாகிய நமக்கு அந்த சொல் வருவது அரிதாக இருக்கின்றது ஏனென்றால் பிற சொல் பிறமொழி சொற்களுக்கு குறிப்பாக ஆங்கில மொழி ஆங்கில மொழி சொற்களுக்கு நம்ம அதிக இடம் கொடுத்துட்டோம்னா அப்போ அவையே வழக்காகிவிடும் வழக்கில் உள்ளதை மாற்ற முடியாது இன்னைக்கு அவன் வழக்கில் எல்லாமே ஏதோ கொடுக்காம இருக்கிறானு இகழப்படும் காஃபி டீ இந்த மாதிரி எல்லாம் பயன்படுத்தினோம் இந்த மாதிரி மாறே முடியாது இப்படி ஒவ்வொரு சொல்லாக நம்ம புகுத்தணும்னா இல்லையா நமக்கு அடுத்த தலைமுறையில எத்தனை தமிழ் சொற்கள் மிஞ்சும் மொழியை காக்கணும்னா மொழி வாழ்கன்னு சொன்னா வாழ்ந்துருமா பயன்பாட்டை கொண்டு வர வேண்டும் இல்லையா ஆனால் சில வடமொழி சொற்கள் சிவாகமங்களில் உள்ள சொற்கள் அவற்றை வடமொழி நம்ம பார்க்கக்கூடாது சிவாகம சொற்கள் சிவாகமங்களின் வழிவந்தவைதான் இந்த சாத்திரங்கள் என்பதை நாம உணரணுங்கிறதுக்காக வேண்டி அந்த சொற்களை பயன்படுத்துகிறார்கள் அவற்றை சொல்வதனால ஒன்றும் தவறில்லை அது மட்டுமல்ல அவை தமிழ் வழக்கிற்கு ஏற்ப கொஞ்சம் மாற்றப்பட்டு சொல்லப்படுகின்றன அசத் என்பது சத்து அசத் என்பது அசத்து இந்த மாதிரி கொஞ்சம் சில மாற்றங்கள் ஏன்னா தமிழ் வழக்குக்கு ஏற்ப மாற்றுகின்றார்கள் ஆங்கில சொற்கள் அப்படியா மாற்றுவோம் ஆஃபீஸ்னு சொல்றோம் எப்பங்கிற ஒளியும் தமிழ்ல இல்லை இசுங்கிற ஒளியும் இல்லை அப்படி இசுன்னு சொன்னால் எனக்கு இருக்கிறதுலேன்னு நாலு பேர் கேள்வி பண்ணுவாங்க நம்மளை அப்படி இசு என்று தான் தமிழ் வழக்கு கேட்போம் மாற்றணும் சத்து சத்துன்னு தான் சத்துன்னு தானே மாற்றுறோம் இல்லையா கிருஷ்ணன கிருஷ்ணன் சொல்றோம் இல்லையா அந்த மாதிரி ஆங்கில சொற்களையும் தமிழ் வழக்கு ஏற்ப மாற்றி தமிழ் ஓசை கெடாமல் வழங்கி இருக்க வேண்டும் அந்த வேலையை நம்ம முன்னோர்களே செய்யல நாமும் செய்யல தமிழில் இல்லாத ஒலிகள் எல்லாம் ஒழிக்கும்படி ஒரு மொழியில அந்த மொழி கூடிய ஒளியெல்லாம் ஒழித்தால்தான் அந்த மொழி காப்பாற்றப்படுதுன்னு இருக்கும் அந்த மொழியில் இல்லாத ஒளிகளை எல்லாம் சேர்த்தீங்கன்னா ஏன்னா மொழி என்பதே இந்த ஒளி தான் சவுண்டு தான் அந்த மொழிக்கென்று இல்லாத ஒளிகளை எல்லாம் நிரம்ப புகுத்தினால் அது அந்த மொழியை சிதைக்கும் இது குறித்த விழிப்புணர்வு நமக்கு வேண்டும் சரி உள்ளபடி இத்தை உழைக்க கேள் உந்தனக்கு உனக்கு உள்ளபடி என்றால் சிவாகமங்களிலே உள்ளபடி என்று அர்த்தம் அதான் அதை ஆசிரியரை விரித்து சொல்றார் அடுத்த அடியில எவற்றில் உள்ளபடி என்றால் வள்ளல் அருளால் அன்று வாய் மலர்ந்த பெண்ணியசி சீர் ஆகமங்கள் சொன்ன அடைவிலே வள்ளல் என்பது சிவபெருமானை குறிக்கும் ஏன்னா உயிர்களுக்கு கணு கரண புவன போகங்களை எல்லாம் பெருமான் உயிர்கள் கேட்காமலேயே படைத்து கொடுத்திருக்கிறார் உயிர்களை படிமுறையிலே வளர்த்து வருகின்றார் முத்தி பேரின்பத்தையும் கொடுத்து கொண்டிருக்கின்றார் நம்மை போன்ற பலருக்கும் கொடுக்க இருக்கின்றார் ஆகவே எந்த ஒரு பிரதிபலனும் எதிர்பார்க்காமல் நமக்கெல்லாம் வந்து பேரின்பம் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய பெருமான் அதனால் அவரை வள்ளல் என்று குறிப்பிட்டார் வள்ளல் நம் மீது வைத்த கருணையினாலே வாய்மலர்ந்து அருளினார் அவைதான் சிவாகமங்கள் அவை தெளிவும் பெருமையும் கொண்டவை அதான் தெல்லிய சீர் ஆகமங்கள் என்றார் தெல்லிய என்றால் தெளிவான சீர் ஆகமங்கள் சிறந்த ஆகமங்கள் பெருமை கொண்ட ஆகமங்கள் ஆகமங்கள் சொன்ன அடிவிலே அந்த ஆகமங்களிலே சொல்லப்பட்ட முறையிலே அடைவிலே முறையிலே ஆனந்த யோகம் நிகழ் புதல்வா என்றுதான் முன்னாடி சொன்னேன் ஆனந்த யோகத்தை நிகழ்த்தி கொண்டிருக்கின்ற புதல்வனே குருநாதருக்கும் சீடருக்கும் உள்ள உறவு எதை போன்றது தந்தை மரம் உறவு போன்றது அதான் புதல்வா என்று அழைக்கின்றார் ஆனந்த யோகம் நிகழ்முதல்வான் என்றால் ஆ சிவானந்தத்தை விளைவிக்கக்கூடிய சிவயோகத்திலே இருக்கக்கூடிய முதல்வனை சிவயோகம் பயின்று வருபவர்கள் சிவானந்தம் பெறுவார்கள் ஆகவே சிவானந்தத்தை தரக்கூடிய சிவயோக பயிற்சியுடைய சீடனே உந்தனுக்கு உனக்கு வள்ளல் அருளால் அன்று வாய் மலர்ந்த வள்ளலாகிய சிவபெருமான் அன்று கருணையோடு திருவாய் மலர்ந்த தெள்ளிய சீர் ஆகமங்கள் சொன்ன அடைவிலே தெளிவும் பெருமையும் உடைய அந்த ஆகமங்கள் சொன்ன முறையிலே ஏனென்றால் நீ இப்போது கேட்டுள்ள இந்த எட்டு வினாக்களுக்கும் உரிய விடைகள் எவற்றில் இருக்கின்றன அந்த ஆகமங்களில் இருக்கின்றன ஆகவே அந்த ஆகம விசாரமான வினாக்களை தான் நீ கேட்டிருக்கிறாய் எனவே அந்த தெள்ளிய சீர் ஆகமங்களிலே இந்த எட்டு பொருட்களும் எப்படி விளக்கப்பட்டுள்ளனவோ அந்த முறைப்படி அந்த ஆகமங்களில் உள்ளபடி உனக்கு நான் உனக்கு எடுத்து விளக்குகின்றேன் என்று இந்த பாடலே சொல்கிறேன் இல்லையா அடுத்த பாடல் அதாவது சிவபெருமான் ஐந்து திருமுகங்கள் கொண்டு வேத சிவாகமங்களை அருளி செய்தார் என்று அந்த சிவாகமங்களே சொல்கின்றன நம்ம சிவஞான மாபாடியமும் சொல்கின்றது ஈசானம் தற்புருஷம் அகோரம் வாமதேவம் சத்யோஜாதம் என்பவை சிவபெருமானின் ஐந்து திருமுகங்கள் இவை ஐந்து மந்திரங்கள் இந்த மந்திரங்களை திருமுகங்களாக கொள்கின்றார் சிவபெருமானுடைய திருமேனி திருமுகம் திருக்கை திருவடி எல்லாமே அவருடைய அருட்சக்தி தான் ஆனால் மந்திரங்களை அவர் உபசார திருமேனியாக கொள்வார் திருமேனியார் திருமேனி என்று மதிக்கத்தக்க அளவிலே இந்த மந்திரங்களில் அவர் அப்படி கலந்திருப்பார் அப்ப அந்த ஐந்து மந்திரங்களும் பெருமானுக்கு ஐந்து திருமுகங்களாக உள்ளன எந்த ஐந்து மந்திரங்கள் ஈசானம் தற்போஷம் அகோரம் வாமதேவம் இந்த ஐந்து மந்திரங்களும் சிவாகமங்களிலே சொல்லப்பட்ட மந்திரங்கள் வேதங்களின் உண்மை பொருளை சொல்பவை சிவாகமங்கள் தான் என்பதற்கு இந்த ஐந்து மந்திரங்களே அற்புதமான சான்று ஏனென்றால் சுபாகமங்கள் கூறுகின்ற இந்த ஐந்து மந்திரங்கள் குறித்த கோத்திரங்கள் வேதங்களிலும் உள்ளன இல்லையா சத்யோஜாதம் பிரபத்யாமி என்று தொடங்கி சத்யோஜாத மந்திரம் குறித்த ஸ்லோகம் உள்ளது வாமதேவாய நமோ என்று தொடங்கி வாமதேவ மந்திரம் குறித்த ஸ்லோகம் உள்ளது அகோரே பியோ என்று தொடங்கி அகோர மந்திரம் குறித்த ஸ்லோகம் உள்ளது தற்போது